ஒன்றும் போதானாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் பெருமானி நீ என்னை விட்டு ரொம்ப நாள் அப்படியே இருக்கியே ஒரு கால் நீ ஆண்ட நீ உய்ய கொண்ட நின் கருணை இன்னைக்கு கொஞ்சம் இல்லாமல் போயிட்டுதோ அப்படிங்கிற என்ன அந்த ஆட்கொண்ட என்னை உடனே எல்லாவற்றையும் தந்து என்னை மேல கொண்டு வந்திருக்கணும் என்னை அங்க அடைச்சிருக்கணும் எங்கே கைலாயத்திற்கு அப்படி இல்லாமல் மீண்டும் நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னா ஆனா அப்ப ஒன்னும் தகுதி இல்லாத ஆள் ஒன்றும் போதானாயேனே எந்த ஒண்ணுக்கும் தகுதி இல்லாதவன் நான் இல்ல அப்படிப்பட்டவனே உய்ய கொண்ட என்று அன்று இன்னைக்கு இல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னே என்னை வந்து உய்யும்படியாக செய்தாய் அன்று உய்ய கொண்ட நின் கருணை ஒரு கால் இன்றே இன்றி பொய்த்தோது பொய்த்தோதான் ஒரு கால் அந்த கருணை கொஞ்சம் நாள் தள்ள தள்ள அது பொய்த்து போச்சோ பொய்யாயிட்டுதோ அதனால மீண்டும் எனக்கு கிடைக்காதோ என்கிறார் ஏழை பங்கா ஏழை பங்கா முன்னே சொல்லியிருக்கிறேன் ஏழைன்னா இங்க வந்து செல்வத்துல ஏழை இல்லை அறிவில் அறிவில் ஏழை சரிங்களா எனக்கு ஒன்றும் பற்றாதவனாக இருக்கிற ஏழை அல்லது அங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஏழை பங்கா அம்மாவுடைய கணவனை யாருடைய உமையம்மையாருக்கு கணவனை அல்லவா ஏழை பங்கா எங்கோவி எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற பெருமானி குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என் தான் கெட்டது இறங்கிடாய் ஏப்பா சரி நான் ஒரு கால் நிறைய குற்றம் தான் செய்தேன்னு வச்சுங்களேன் சரி செய்திருக்கட்டும் அவ்வளவு பெரிய குற்றத்தையும் <laughs> வாங்க வாங்க அவ்வளவு பெரிய குற்றங்களை எல்லாம் நீ வந்து எனக்கு நீ குணமா கொண்டு விட்டால் யார் உலகத்துல கேட்கறதுக்கு நாரி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவுலாம் நடக்குது இல்லைங்களா <laughs> அரசியல்ல அதனால குளத்துல நடந்து முடிஞ்சு போயிருக்குது <laughs> என்ன இப்ப வந்து நீங்க என்ன கெட்டு போச்சுப்போ இல்லைங்களா என்ன நாலு நாளைக்கு பேத்திட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் ஆட்சி ஆட்சி தான் அவங்க அவங்க தான் அல்லவா அதனால அப்படியே ஒரு கால் நான் நிறைய குற்றம் செய்திருந்தா கூட அது நீ குணமா கொண்டு விட்டால் ஊர்ல என்ன சொல்ல போறாங்க ஒண்ணு நாலு நாளைக்கு வேணா நீனு பேசுவான் <laughs> ஆனா அது எந்தான் கெட்டது என்னதான் கெட்டு போச்சு ஒண்ணும் கெடல ஆதலால் நீ என்னை அப்படியெல்லாம் நான் குற்றம் புரிந்திருந்தால் கூட என்னை நீ மன்னிக்கணும் இனி கொண்டால் என் தான் கெட்டது ஆதலால் இறங்கிறாயி எனக்கு அருள் செய்யணும்பா என் தோல் முக்கன் எம்மானி என்று எட்டு தோலை பெருமானி நான் அப்படியே ஒரு கால் குற்றம் செய்திருந்தா கூட நீ கொண்டு என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்றார் இதே மாதிரி வந்து சுந்தரமூர் சாமி சொல்லியிருக்கார் ஞாபகமா சுந்தரமூர் சாமி சொல்லியிருக்கார் பிழையுடன பொறுத்திடுவர் எந்த அடியேன் செய்தக்கால் பழி அதனை பாராதே படலம் என்கண் மறைப்பித்தாயி தப்பி தவறி பிழை செய்யறதுல இதனால மேலிடத்துல நமக்கு தயவு இருக்குன்னு செஞ்சிடும் <laughs> மேலிடத்து தயவு இருக்குன்னு தானே செஞ்சேன் அது நீ வந்து முறையை பெருத்துப்படுத்திட்டு பிழையுடனே பொறுத்திடுவர் நான் அப்படி தவிர செய்தாலும் நீ பொறுப்பா என்று தானே செய்தேன் நீ பழியதனை பாராதே படலம் என்ன படினாரு என்னப்பா பாவம் அவர் ஆட்கொண்டார் தடுத்து ஆட்கொண்டவர் அவர் எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கார் இவரும் பாடியிருக்கார் அவருக்கு போய் அப்படியே தப்பு பண்ணாதான் ஏன் அப்படி கண்ணை கெடுக்கணும் என்று சொல்லணும் இது மாதிரி எல்லாம் அது போல இங்க குணமா குற்ற குற்றங்களை என்னை குணமா கொண்டால் என்ன கெட்டு போச்சுப்பா என்றெல்லாம் சொல்லி பெருமானி வேண்டுகிறார் மானேர் நோக்கி மனவாளா மானேர் நோக்கி மான் போன்ற அந்த நோக்கத்தை உடையவள் மானியர் விடி அங்க யார சொன்னது மங்கையரசு யாரு இங்க யாரு உமையம்மையாரையே சொல்லிட்டு மானே நோக்கி மான் போன்ற நோக்கத்தோடைய நம்முடைய உமையம்மை உமையம்மைக்கு மனவாளாம் மண்ணே என்றும் நடைபெற்றிருக்கிற பெருமானி இல்லையா இந்த மண்ணேன்னு ரெண்டு சொல்லி போட்டுட்டா என்றும் நிலைபெற்றிருப்போம்னு அர்த்தம் அப்ப மண்ணுதல்னா நிலைபெற்றிருத்தல் மண்ணுகதில்லை பாத்தீங்களா மண்ணுகதில்லை நிலைபெற்றது புறநானூற்றுல மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்புகோள் நீரியை தாமா இந்த நிலை இந்த மண்ணுதல்னா நிலைபெறுதல் மண்ணான நிலையாத இது ரெண்டு சொல்லியா இருக்கணும் மூணு சொல்லி கொடுக்கூடாது ஆகவே இப்படிப்பட்ட அருமையான மண்ணே மின் சீர் மரப்பித்து உன்னுடைய சீர்மையெல்லாம் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு நீ அதை முடியாது செய்யற மரப்பித்து இவ்வூனே புக என் தனை நோக்கி உடலப் வித்து விட்டாய் ஆனா உன்னை பற்றி நினைந்து உன்னை என்னுடைய அருள்லாம் பெற்றேன் அதை என்னைக்கு மறக்க வைத்து மீண்டும் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது பண்ணிட்டியப்பா என்ன செய்வேன் நீ இப்படி ஆட்கொண்டனி என்னை ஆண்டனி அருளிலையானால் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகையின் அருள் புரியாய் அப்படின்ற அங்க அங்க சொன்னது அதுபோல இங்கே நீ ஆட்கொண்டனி தவறி நான் எதையும் தவறு செய்து விட்டா கூட அவற்றையெல்லாம் நீ வந்து என்ன பண்ணணும் என்னை மன்னித்திடணும் அப்படி இல்லாம ஊனே புக நான் மீண்டும் இந்த ஊனுடம்புலயே இருக்கும்படியா பண்ணிருக்கியப்பா என் தனி நூக்கி நூக்கின்னு மறை விழ வைத்து எதுல இந்த இந்த உடல்ல உடல் இருக்கிற இந்த பெருவியொல்லியே விடும்படியா வைத்து உடலை பண்ணு வித்து விட்டாய் நான் உடலும்படியா சுத்தி வித்து இங்கேயே மண் உலகத்திலேயே சுத்திட்டு இருக்கிறேன் இப்படி இருக்கும்படியா பண்ணி வித்தியப்பா ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து போனே கூவிக்கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவதே ஆனாலும் நீ மறந்தால் கூட நான் மறக்கலப்பா நான் என்ன செய்வேன் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்று நீ கொண்டால் என் அது முடிஞ்சு வச்ச ஆமாமா இல்ல ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நான் அறியாமையோடு எதையும் தவறு செய்திருந்தா கூட அதற்கு நீ என்ன செய்யணும் நீயே அருள் செய்து போனா போறான் என்று மன்னித்து அருள் செய்து கோனே தலைவனாக இருக்கிற பெருமானி கூவிக்கொள்ளும் நாள் என்றென்று உண்மை கூறுவதே கூவிக்கொள்ளும் நாள் எங்கே மேலே மேலுலத்தில் இருந்து அங்கே இருந்து இங்கே வாவென்று அழை என்று சொன்ன எங்க இருந்து கைலாயத்தில் இருந்து நான் அப்படியே கீழே பார்த்து ஏ எப்பா மணிவாசகா அப்படின்னு சொல்லும் போது அங்கங்க எங்கேயோ யார கூப்பிடுறாங்கன்னு பாப்பாரு அட இங்க மேல பாருப்பா நான் தான் இங்க வா என்று அப்படி கூப்பிடுமா <laughs> இங்கே வா என்று அழைக்க கூடாதா என்றெல்லாம் சொல்லி கேட்கிறார் என்றென்று உன்னை கூறுவதே அடுத்த பாடல் ரொம்ப அருமையான பாட்டு கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ இந்த உடம்பே என்னுடையது அல்லப்பா உன்னுடையது அல்லாமலும் உன்னுடையதாக நாய்க்கியும் இருக்கிறேன் ஏன் இப்ப நாமெல்லாம் நம்முடைய உடம்பு நம்முடைய உழைப்பு நம்முடைய இந்த இந்த ஊனுடம்புக்காக வச்சிருக்கிறோம் ஆனா அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா தலை தலையே நீ வணங்காய் செடிகால் கண்மின்களோ மூக்கே நீ முரளாய் கண்கால் காண்மின்களோ வாயே வாழ்த்துகின்றாய் கைகால் கூப்பி தொழில் கால்களால் பயனியன் ஆக்கையால் பயனன் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஒப்படைச்சிட்டு அப்படி ஒப்படைச்சிட்டு இருக்கும்போது கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ இந்த அடியனுடைய உறுப்புகளாக நீ கொடுத்துருக்கெல்லாம் எல்லாம் நீ தான் நீ கொடுத்ததுதான் நீயே தான் எனக்கு வேற எதுவும் எனக்கு சொந்தம் இல்லைப்பா பேரும் வகை நீ அதனால நான் வந்து இப்படியே மயக்கத்தோடு இல்லாமல் என்னை தெளியும்படியாக நீ தான் செய்யணும்பா திகைப்பு நீ அப்படி நீ செய்யலன்னா அப்ப நான் திகைத்து போறதுக்கு நான் நீ தான் காரணம் எனக்கு தெரியாதுப்பா அதனால தீமை நன்மை முழுதும் நீ அது மட்டுமல்லாமல் நான் ஏதோ நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே முன்னே சொல்லியிருக்கேன் அதனால நான் தீமையோ நன்மையோ செய்தா எல்லாம் நீதான் காரணம் நான் எனக்கு எனக்குன்னு தனியா ஒண்ணு இல்லப்பா என்றெல்லாம் சொல்லி வேறோர் பரிசிங்கு ஒன்றில்லை பரிசுன்ன தன்மை வேறொரு தன்மை தன்மையும் எனக்கு இல்லைப்பா வேறொரு பரிசிங்கு ஒன்றில்லை மெய்மை என்ன மெய்மை இது உண்மை நான் கொண்டிருப்பதனால நீ தானே என்னை கருப்பேற வைக்கணும் வேற யாருப்பா எனக்கு இருக்கிறா சிவலோகா சிவலோகத்தில் இருக்கின்ற பெருமானி திகைத்தால் தேற்ற வேண்டாவோ அருமை அப்படி ஒரு ஆன்மா ஏதேனும் திகைச்சு நின்றுதுன்னா அதை நீ யார் யார் தேற்றுவா நீதானே தேற்றணும் வேற யாருப்பா எல்லா உயிர்களுக்கும் தலைவன் நீதான் அந்த அப்படி என் தலைவனை நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் அதனால எதையும் எனக்கு தேய்ப்புன்னு சொன்னா அது நீதானப்பா தேற்றணும் வேற யாருப்பா தேற்றுவா என்றெல்லாம் ஒரு பக்கம் உரிமை ஒரு பக்கம் ஐயோ செய்யலையேங்கிற வருத்தம் ரெண்டு சேர சொல்லுகிறார் ஆகும் இப்படி எல்லாம் பாருங்க அதுக்கடுத்து எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் வேண்டத்தக்கது அறிவோய் இந்த ஆன்மா எதை வேண்டணுமோ அதை வேண்டணும் அது நமக்கு தெரியாது அவன் தான் உணர்த்தம் உணர்த்தினால்தான் நம்ம வெல்லாம் இல்லையானா நாம எதேன்னு ஒண்ணு வேண்டிடும் வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்ன அந்த ஆன்மா வேண்டணுங்கிறத நாம ஒண்ணு வேணும்னா போச்சு இப்ப கூட பாருங்க இந்த சூரன்ல எல்லாம் யாரோ ஒரு ஆளு என்ன வேண்டுனா உனக்கு என்னப்பா வேணும்னாரு நான் யாரு தள்ள கையை வச்சாலும் அவன் அழிஞ்சு போகணும்னு வேண்டிக்கிட்டான் யாரு அப்படி அப்படி ஒரு ஆளு சூர பதுமன்லாம் இல்லை பத்மா சூரன் பார்த்தீங்களா என்னப்பா அவனுக்கு வேணும்னா யார் தள்ள கையை வச்சாலும் அவங்க போடணும் சரின்னாரு அவர் தள்ளியில கையை வைக்க வந்துட்டான் இவர் ஓட அவர் ஓட <laughs> இப்படி எல்லாம் ஒரு வரலாறு உண்டு அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்மா வேண்டுவதற்கு கூட அவன் தான் கற்றுக் கொடுக்கணும் இல்லைன்னா இவன் உன்னோட கொண்டு வேண்டுவான் வேண்டுவான் இப்ப கூட அதனாலதான் இப்ப நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் அப்படி எல்லாம் அவங்ககிட்டயும் விட்டுட்டோம்னா நல்லதாயிடும் இப்ப நாம ஒண்ணு நினைக்கிறோம் நிச்சயமா அந்த கல்யாணம் இருந்தா தேவலான்னு நினைக்கிறோம் ஒரு கால் அந்த ரெண்டு பேருக்கு அந்த கூட்டுறவு இல்லாம அது மாதிரி ஒரு தலையெழுத்து இல்லாம இருந்துன்னு சொன்னா நாம பிடிச்சு கிடிச்சு வச்சோம்னா குடும்பமே உருப்படாது அது ரெண்டு பேருக்கும் பயன்படாது கணவனுக்கும் பயன்படாது மனைவிக்கும் பயன்படாது பயன்படும் நாம் என்னமோ செஞ்சிருப்போம் அதனால தான் அது அந்த மாதிரி உண்மையாகவே கூட்டு வித்தால் திருமணம் ஆச்சுன்னா அது ரெண்டும் சேர்ந்திருக்குமா இருக்காதாங்கிறது எனக்கா தெரியும் உனக்கு தெரியும் அதனால நான் என்ன வேண்டணுங்கிறதோ நீ தான் தெரியும் எனக்கு என்ன தெரியும் நான் பாட்டுக்கு தானே வேண்டும் <laughs> அதான் ஜி அதனால வேண்டத்தக்கது அறிவோய் நீ ஆனா அப்படி யார் என்ன வேண்டுனாலும் வேண்ட முழுதும் தருவோ நீ அது தருவேன் ஆக நீ எதை வேண்டணுங்கிறதும் நீ உணர்த்துவே ஆனா அப்படி வேண்டிய ஒன்றையும் தருவதற்கு உனக்கு தகுதி உண்டு எல்லாம் உனக்கேதான் தான் உண்டு வேண்ட முழுதும் தருவோய் வேண்டும் அயன்மார்க்கு அரியோய் நீ அங்க வேண்டும்னு என்ன கேட்டா அது என்ன வேண்டும் ஒருத்தர் அடியை காண வேண்டும் இன்னொருத்தர் முடியை காண வேண்டும் என்று தான் நினைச்சாங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டும் காண முடியல இல்லைங்களா வேண்டும் அயன்மார்க்கு அரியோய் நீ அப்படிலாம் இருக்கிற நீ என்னை திருப்பெருந்துறையில் என்ன செய்தாய் வேண்டி என்னை பணி கொண்டாய் அங்க வேண்டல் என்பதற்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா ஆண்டவன் விடத்தில் வேண்டலாமா விரும்பி என்று பொருள் வேண்டல் என்பதற்கு விரும்புதல் அப்ப வேண்டல் அதுக்கு முன்னே வந்த வேண்டல்லாம் வேண்டிக் கொள்ளுதல் இந்த வேண்ட என்ற ஒரு வருது வேண்டி என்னை பணி கொண்டாய் அப்படிங்கும் போது எப்பா உன்னை வணங்கிக்கிறேன் நீ அடியவனாகன்னு சொல்றாரா இங்க வேண்டியன விரும்பி என்று இந்த வேண்டி என்னை பணி கொண்டாய் தொல்காப்பியத்துல வேண்டல் விரும்பல் என்று இருக்கு ஒரு சூத்திரம் இந்த வேண்டுதல் என்பதற்கு வேண்டிக் கொள்ளுதல் என்ற பொருளும் உண்டு ஆனா ஒரு சில இடத்துல வேண்டுதல் விரும்புதல் என்ற பொருளும் உண்டு இந்த இடத்துல விரும்புதல் சொல்லணும் இல்லைன்னா ஒரு அடியாரை போய் பெருமான் வேண்டி போய் ஆழ்வானா நாமெல்லாம் அவனை வேண்டணும் அவன் போய் அடியவரை வேண்டுவானா அங்க என்னன்னா விரும்பி என்று அதுதான் வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ அங்கேயும் விரும்பிதான் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் நீ அடியே இடத்துல விரும்பி நீ என்ன அருள் செய்கிறியோ அதுதான் எனக்கு வேணும் உன்னுடைய திருவுள்ளத்துக்கு மாறாக எனக்கு வேணும் எதுவும் வேண்டாம் அதான் வேண்டி அடியே இடத்துல விரும்பி நீ யாது அருள் செய்தாய் நீ என்ன அருள் செய்தாலும் சரி யானும் அதுவே வேண்டினல்லால் அடியேனும் அதே தான் விரும்புவேன் வேற இல்லை அப்படி வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் வெறுப்பன்றே எல்லாம் பெருமாட்டு விட்டார் அப்படி தப்பித்தவர் இனி அதாவது எனக்கு வேண்டும்படியான தன்மை ஒண்ணு இருக்குமானா அதுவும் உன் திருவுள்ளம் தான் அது என்ன விரும்புதோ அப்படி செய்யும் இது அப்படி இதுக்கு என்னன்னு கேட்டா தன்பயம் இழந்து பேசுவது தன்னுடைய நிலைமையே மற தன்னை மறந்து தன்பயம் இழந்து பேசுவது எல்லாம் இறைவன் திருவிழியாக இணைந்து பேசுவது இந்த பாட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் வேண்டத்தக்க தறிவோயினி தரு தருவோயினிங்கிறது என்னங்க என்ன இதெல்லாம் வேண்டும் படி சொன்று உண்டென்னில் அதுவும் உண்டன் விருப்பன்றே அதனால அப்படி ஏதேனும் அடியேன் உன்னிடத்துல ஒரு வேண்டும்படியான ஒரு காரியம் இருக்குமானால் அதுவும் உன் திருவுள்ளமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி அப்படியே முழுமையாக ஆட்பட்டார் தன்னை மறந்தால் தன் நாமங்கட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாலிங்கிற மாதிரி தன்னை மறந்து தன்னுடைய நாமங்கட்டு தன்னுடைய அந்த விருப்பத்தை விடுத்து எல்லாம் பெருமானுக்கு விட்டுட்டார் அப்படிச்சிட்டார் அடுத்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் அன்றே என்றே அன்று அன்றுன்னா என்று கேட்டீங்கன்னா திருப்பெருந்துறையில் அடியேணி நீ என்று ஆட்கொண்டாயோ அன்று அப்படி இதுக்கு இந்த மாதிரி வர்ற அந்த அந்த சுட்டுச்சொல் சுட்டு அன்றுங்கிறது அந்த அந்த ஒரு இடத்தை குறிக்கல நேரத்தை குறிக்குது இல்ல அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன சுட்டுன்னா பண்டு அரி சுட்டுன்னு பேரு பண்டுன்னா அந்த காலத்துல என்னை நீ ஆட்கொண்ட என்றோ அன்று அப்படி அதனால பண்டு அரி சுட்டு பண்டுன்னா பழைய காலத்தை குறிக்கின்ற ஒரு சுட்டுச்சொல் அப்படி சொல்றேன் பண்டு சுட்டு என்று சொல் அன்றே என்று நீ ஆட்கொண்டாயோ திருப்பெருந்துறையிலே அன்று எந்த ஆவியும் உயிரும் உடலும் இரண்டாவது என்னைய ஆமா பண்டு அரி சரி ஆமா டன்னகரம் தான் ரெண்டு சுழி போட்டு பண்டுன்னு வரவே வராது அதனால பன்னி வரும் பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே அங்கே பலவடு பலவாறாக நினைந்து நினைந்து பன்னி ஆதரித்து ஆனா அதுவே இந்த மூணு சொல்லி தன்னகரம் போட்டா தான் சரியாகும் அருமை புரியுதா மூணு சுழிக்கு என்னன்னு பேரு தன்னகரம் ரெண்டு சுழிக்கு ரன்னகரம் ரன்னன் இந்த வல்லினம் ஏன்னா அந்த ராணாவோட தான் சேர்ந்து வரும் எது இந்த ரெண்டு சொல்லி நானா கன்று மன்று தின்று பன்றி சென்று கொன்று எல்லாம் அந்த வரும்போது இந்த ராணாவோட வரும் அப்ப அது என்ன பண்ண ராணாவோட சேர்ந்து வர்றது ரன்னகம் இது டானாவோட தான் மண்டு பண்டு கண்டு தண்டு இப்படி சொல்லும் போது டானாவோட வரும் இந்த இன்னொரு நானா இருக்குது இந்த காக்கா மாதிரி இருக்கிற நானா அது தானாவோட தான் சேர்ந்து வரும் தந்து பந்து சந்து பொந்து அதுக்கு தன்னகரம் அதனால இந்த மூணு சொல்லால தான் சொல்ல இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது சொல்லி கொடுக்கட்டேன் காக்கா நானா நீங்களா அல்லது ரெண்டு சுழி நானா அல்லது மூணு சுழி நானா அப்படின்னா அது யாருன்னா பாவம் தெரியாதவங்க நாலாவது அஞ்சாவது அந்த காலத்துல படிச்சு செய்யலாம் ஒரு தமிழ் புலவன் சொன்னா மடப்பையான இருக்கும் என்ன பண்றது என்ன பண்றது எல்லாம் தெரியணும் முருகா அன்றே எந்தன் ஆவியும் உயிரையும் உடலையும் அப்புறம் உடைமையும் எல்லாமும் இங்கதான் உடைமைன்னா என்ன என்ன உடைமைன்னா என்ன பொருள் எனவே குதிரை வாங்க வந்த பொருள் அந்த பொருள் கொடுத்தது ஒரு மறைமுகமான இங்க ஒரு இடம் இல்ல உடைமை அது மட்டுமல்ல எனக்குன்ற ஒரு உடைமை என்ன இருக்குது எல்லாம் அங்க அவ்விடத்துல தந்ததுதான் அதனால அப்படி உடைமையும் எல்லாமும் இந்த எல்லாம்ங்கிறது முதலியனா எக்ஸட்ராங்கிறமல்ல முதலியன அப்படி இன்னும் தப்பித்தவர் ஏதேன்னு இருக்குமா எல்லாம் நீதான் எனக்கு தெரியாது அன்றே என்னை என்று நீ ஆட்கொண்டாயோ அன்றே எந்த நாகியும் உயிரும் உடலும் இந்த உடலும் உடைமையும் எல்லாமும் குன் அதனாலதான் எனவே இவருக்கு அந்த அந்த குதிரைக்குன்னு வாங்க வந்த பணம் எங்கே போயிட்டுது அப்படின்னு கேட்டா பெருமானத்திலே கொடுத்துட்டு அதனாலதான் வந்து எங்க குதிரைன்னு கேட்டவுடனே யாரு இப்ப அதை எடுத்துக்கிட்டாத பெருமான் எடுத்துக்கிட்டார் அங்க இருக்கிற நிறைய எல்லாம் குதிரை ஆக்கி தானே இங்க இருந்து ஓட்டிட்டு போய் எங்க மதுரை வரைக்கும் ஆமா அவன் பணத்தை வாங்கிட்டு சும்மா இருக்கலாமா ஒன்னும் பணத்தை வாங்கியாம இருக்கணும் வாங்கினா என்னதை செய்யணும் ஆண்டவனே எப்படி இருக்காண்டு <laughs> பணத்தை வாங்கக்கூடாது வாங்கிட்டோம்னா கண்டிப்பா செய்யும் ஆமா ஆமா அது ஆண்டவனா இருந்தாலும் சரி <laughs> அல்லது அன்னைக்கு ஐயா எல்லாம் இருக்கட்டும் உங்கள்கிட்டயே இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கணும் கிடையாது என்று நீ ஆட்கொண்டு அன்றே என்னையோட எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொண்ட உடைமையும் எல்லாம் என்னை ஆட்கொண்ட போதே அங்க கூட ஒரு அருமையான சொல் நான் கொடுத்திலையோ என்று சொல்லல நீ கொண்டிலையோன்னு ஏன் ஏன் எனக்கு என்ன அதிகாரம் மேல என்னுடைய உயிர் இதா நானா படைச்சுக்கிட்டதா என் உடல் நானா படைச்சுக்கிட்டதா சரி நான் ஒரு மாண்புமிகு அமைச்சர் ஆனேன்னா நானா ஆனனா என்னமோ நீ ஆக்குன அதனால ஆச்சு சரி அங்க நாலு நாலஞ்சு அமைச்சர் இருந்திருப்பார் அதுல வந்து இந்த அமைச்சரை ஏன் குதிரை வாங்க போய் சொல்லணும் வேற ஒருத்தரை போய் சொல்லியிருந்தா அல்லது இவரோடவே இன்னும் ஒரு ரெண்டு பேர் சேர்த்து இருந்தா விட மாட்டாரு கொடுக்க விட மாட்டான் ஏன் அரசர் பண்ணையா நீ இந்த பேரு ஆயிரம் இருக்கு நாளைக்கு சம்பாரிச்சு கூட வந்த சாமி கிட்ட உங்க கிட்ட இது கை வைக்கப்படாதுன்னா என்ன தடுத்திருப்பான் இவர் ஏகன் ஏகனா வந்ததுனால எல்லாம் முடிஞ்சு போச்சு ரெண்டு மூணு அமைச்சர் கூட வந்தாங்கன்னா அநேகரா வந்திருந்தாங்க நடந்திருக்காது அப்படி அநேகரா வராம தன்னந்தனியா வர்றதுக்கு காரணம் என்னன்னா இவர் மேல வைத்த பற்று யாரு அந்த அரசனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே கூட போவேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல இந்த வாய்தா வசூல் பண்றாங்கல்ல கிராமங்கள் வசூல் பண்றாங்கல்ல நிலத்துக்கு நிலவரி எல்லாம் நிலவரி எல்லாம் பணமாக தான் தருவாங்க நோட்டெல்லாம் இப்பதான் வந்தது அதனால அதனால் நீங்க அந்த வாய்தாலாம் வசூல் பண்ணாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு வசூல் பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரி ஒரு பத்தாயிரம் அல்லது ஏழாயிரம் வந்ததுன்னா இந்த ஏழாயிரத்தி கொண்டு தாலுகா ஆபீஸ்ல கட்டணும் அது யாரு கட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வெட்டியான் வெட்டியான்னு இருந்தது அப்போ பெரும்பாலும் அந்த ஆதி திராவிடர் தான் இருப்பாங்க அந்த பெட்டியான்னா இருக்கிறது அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சும்மா ஒரு ஆயிரம் ஆயிரத்துக்குள்ளன்னா ஒரு தனியான ஒரு வெட்டியானப்ப சொல்லுவாங்க ஏழாயிரம்னா ஏய் தனியா போதீங்கப்பா ரெண்டு பேர் சேர்ந்து போங்கம்மா ரெண்டு பேர் சேர்ந்து தான் போவோம் மேல ரெண்டு காரணம் ஒன்று பாதுகாப்புக்கு இன்னொன்று அது பணமா இருக்கும்போது தூக்கிட்டு போகணும் பஸ் எல்லாம் ஏது பஸ் எல்லாம் ஏது ஒரு பையனையோ இதுலையோ போட்டு தூக்கி போட்டுக்கணும் மேலும் ஏழாயிரம் பத்தாயிரத்தை தூக்கிட்டு போக முடியுமா நீங்க ஒண்ணுமில்ல இப்ப இருக்கிற அஞ்சு ரூபா இருக்க இதுல ஒரு நாலஞ்சு அஞ்சு ரூபா இருந்தா பையன் தொங்கிட்டு தான் வருது அது இந்த அஞ்சு ரூபா ரொம்ப கனமா இருக்க மாட்டிருக்கு அல்ல இந்த அஞ்சு ரூபா இப்ப வந்துருக்கு பாருங்க அது ரொம்ப கனம் நீங்க ஒரு ரெண்டு மூணு அஞ்சு ரூபா இருந்தாலே பை தெரியுது அதே இருசால்னு பேர் இருசால் பேர் இருசால் பண்றது அப்பாக்கு ராம கரணம் அதனாலதான் எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அல்லவா அதனால எனவே அந்த இருசால் பண்ணிட்டு வர்றதுன்னு சொல்றது போய் அந்த வெட்டியான் வர வரைக்கும் அவனுக்கும் பாவம் வருத்தப்படுவான் இவங்களுக்கும் கஷ்டப்படும் கடைசியில் அது வந்து அந்த பணம் கட்டுறது போறதெல்லாம் விஎம் முன்சீப்பு தான் அந்த பொறுப்பு இருந்தாலும் கிராம கரணங்கள் அதுல ஒத்துழைப்பாங்க இதெல்லாம் இருந்தது ஒரு காலம் என்ன பண்றது பாருங்க எனவே அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் உடைமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே நான் கொடுக்கல நீ கொண்டிலையோ ஏன் அப்படின்னாரு ஏன் நான் வந்து என்ன கொடுக்கிறாரு என்னதோ இங்க அதிகாரம் எங்க இருக்குது என்னதோ இங்க அதிகாரம் அடுத்த பாட்டில் வருதா ஆமா என்னதோ எங்கு அதிகாரம் அடுத்த பாட்டிலே வருது எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்னுடைய பொருளை நான் என்னுடைய பொருளாது என்னுடைய மனம் என்னதா எல்லாம் மனம் மொழி மெய் எல்லாம் அவிட பெருமானது கொடுத்த இருக்கிற பணமும் உன்னுடையது எனக்குன்னு என்ன இருக்குது ஒண்ணும் இல்லை என்னதோ இங்கு அதிகாரம் ஆம் அதனால இங்கே குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓரிடையூறு எனக்கு உண்டோ எனக்கு அதனால எனக்கு எந்த என்னுடைய ஆவியோ உடலோ உடமையோ எதுவும் என்னுடையதல்ல அதனால எனக்கு என்னன்னு கேட்டா என்றோர் இடையூறு எனக்குண்டோ எனக்கு எந்த இடையூறும் இல்லை என்ன ஏன் இந்த ஆவி போனாலும் சரி இந்த உடம்போட இருந்தாலும் சரி நாங்க வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி எல்லாம் உன்னுடையது எனக்கு என்ன இருக்கு ஒண்ணும் இல்லை அதனால இன்று ஓர் இடையூர் எனக்கு உண்டோ என் தோல் முக்கன் எம்மானி அதனால் நன்றே செய்வாய் அல்லது பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நீ நல்லது செய்தாலும் சரி பிழை செய்தாலும் சரி நான் நாயகம்னா தலைவன் நானா தலைவன் இல்லை நீ அல்லவா தலைவன் எனக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் ரொம்ப அருமையா இல்லை இங்க ரொம்ப சொல்லுகிறார் இதெல்லாம் தான் ஆமா ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறேன் அது எனக்கே விளங்கல யாது ஒன்று உண்டெனில் அதுவும் அடியார் உடைமை எங்க இருக்கு ஆமா நானோ இதற்கு நாயகமே என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா சொன்னார் இனி நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாயி நாயில் கடையாம் நாயேனி இந்த கடை இதுல கூட நம்முடைய மீத்தல் விண்ணப்பமா கடையவனேனி கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே அங்க கடையவன் தான் சொன்னார் இங்க நாயிற்கடையாம் நாயேனி நாயினும் கடையவன் அதை விட நம்ம கீழ்பட்ட அடியேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் நீதான் விரும்பி ஆட்கொண்டாய் இல்லனே ஞாயிற்கடையாய் கடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் அருமை பார்த்தீங்களா அருமையானது இப்படி நயந்து நீயே ஆட்கொண்டாய் எனக்கு என்ன தெரியும்ப்பா நீ ஆட்கொண்டது நான் பணம் உண்மையா மதுரை மதுரையில அரசருடைய அரண்மனையில போய் பணத்தை எடுத்துக்கிட்டு என்ன சொல்லியிருப்பார் மாண்டு இவன் பணமெல்லாம் வந்து அவர் கொடுத்துருக்க மாட்டார் யார் அரசர் ரொம்ப நம்பிக்கைக்கு உரியதுனால அமைச்சரே வேண்டுமளவு எடுத்துக்கொண்டு போவோம் இல்லை தரட்டும் அப்படின்னு என்ன நான் தர்றது நீரே எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு அதனால அவரே பாவம் சாவி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இல்லைங்களா மேலே போட்டு விட்டு சாவியை கொண்டு வச்சுட்டு புறப்படுறது சொல்லி சொல்லியிருப்பார் பாவம் ஏன்னா அப்படிதான் போயிருப்பாரு தவிர அவர் ஏன்னா அவ்வளவு நம்பிக்கைக்கு உரியவராக இருந்த அந்த அருமையான அமைச்சர் அதனால இப்படி இருக்கிற நாயேனி நயந்து நீயே ஆட்கொண்டாய் பிறவி உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி இந்த பிறவி என்னுடையதல்ல நான் பிறந்ததும் என்னுடைய எண்ணத்தினால் அல்ல அப்படி பிறந்து நான் வாழ்வதும் என்னுடைய எண்ணத்தினால் அல்ல பிறந்து நான் ஒரு கால் இறப்பதும் என்னுடைய எண்ணத்தினால் அல்ல ஆமா இத்தனை பேர் பாவம் யாராரோ போறாங்க எனக்கு இந்த ஆன்மா போச்சுன்னு வந்து வயசானவங்க ரொம்ப சொல்றாங்க போகுதா இல்லையே பாவம் என்ன நம்ம நினைச்சபடி போகுது ரொம்ப இளைஞனா இருப்பார் பட்டணம் போயிருப்பார் பாருப்பா அவரெல்லாம் அந்த சின்ன பையன் எவ்வளவாண்டு இருக்கலாம் ஆண்டு அனுபவிக்கலாம் இந்த இப்ப இந்த பாவி எதுக்கு வச்சிருக்குது இந்த பாவம் இந்த வயசான முதுவெல்லாம் வருத்தப்படுவாங்க இது மாதிரி வருத்தப்பட்டது புறநானூட்டில் ஒரு பாட்டு புறநானூட்டில் ஒரு பாட்டு வாழ்நாளோடு ஆண்டு பல உண்மையின் தீர்தல் செல்லாது என் உயிர் எத்தனை ஆண்டு நான் இருக்கிறது ஆச்சு பேரன் ஆச்சு பேத்தி ஆச்சு கொள்ளு பேரன் ஆச்சு எள்ளு பேராச்சு அந்தந்த குடும்பம் ஆச்சு இன்னுமே எங்களுக்கு நமக்கு என்ன பொறுப்பு ஒண்ணுமே இல்லை ஆமாமா நம்ம என்னன்னா எல்லாம் பெண்ணுக்கு திருமணம் செய்து ரெண்டு குழந்தை பிரசவம் பார்த்தணும் பையனுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அது அவங்க மாமியார் வீட்டுல பார்ப்பாங்க இருந்தாலும் நாம கூட இருந்து எல்லாம் செய்யணும் செஞ்சுட்டுன்னா தீர்ந்து போச்சு வேலை பொறுப்பெல்லாம் இன்னுமே பிள்ளைகளாச்சு தானாச்சு குடும்பம் ஆச்சு வணக்கம் என்றுதான் நமக்கு இருக்கும் ஆனா அதுபடி நம்ம பெருமை ஆட்கொண்டுறானா இல்லையே இல்லையே அதனால மாயப்பிறவி அதுல போற போக்குல இந்த பிறவி எப்படிப்பட்டதுன்னா மாயப்பிறவின்னர் இந்த மாயப்பிறவின்னு சொன்ன உடனே சுந்தர தேவாரம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வரணும் அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னம் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னம் யாரு சுந்தரம் சரிங்களா நீங்க சொன்னது என்ன சொன்னீங்க வடிவு காட்டி மறவா மனங்காட்டி ஆமா அதெல்லாம் ரொம்ப அருமையா படிக்கணும் ஏமா மாயம் காட்டி வடிவு காட்டி மறவாமனம் காட்டி இப்படிலாம் எனக்கு செஞ்சியப்பா என்னதான் ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு எனவே இந்த மாயப்பிறவின்னு சொல்லும்போது என்ன மாயப்பிறவின்னா இருக்கிற இருக்கிற மாதிரி இருந்து போயிடும் இந்த பிறவி அது நமக்கு தெரியாது திருவள்ளுவர் நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு இந்நேரம் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தையா அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டோம்னா என்ன தரிசனம் அருமையெல்லாம் கிடைச்சது தரிசனம் பண்ணிட்டோம் சரி நீங்களும் இந்த என்ன இந்த எட்டு எட்டு மணி நியூஸ் கேட்பேன் என்னாரு நானும் தான் கேட்குற பழக்கம் வருத்துங்களா அப்படின்னு போனோம் மறுநாள் காலையில் ஆறு டான்னர் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் ஒரு பொழுதும்னு நம்ம என்ன நினைப்போம் காலையில் இருந்தவர் மத்தியானம் இல்லை மத்தியானம் இருந்தவர் மாலையில் இல்லை நாம் இப்படி எழுதுவோம் பரிமையல்லகர் பரிமையல்லகர் இன்று பொழுது என்பது கணத்துள்ளது சொல்லலாம் திருவள்ளுவர் போன் பண்ணாரா கிடையாது ஹலோ எந்த குரல் உரை எழுதுறீர் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் எழுதுறேன் என்ன எழுத போறீர் அதுதான் எழுது எழுதலான்னு நினைத்தேன் ஐயா என்ன சொல்றாங்கன்னாரு இன்று பொழுது என்பது அந்த கணத்துள் நின்றதுன்னு எழுதும் என்று சொன்னாரா அவர் கிமு திருவள்ளுவர் இவர் பன்னெண்டாம் நூற்றாண்டு வறுமையில நமக்கு இன்னொரு ஆண்டுக்கு முன்னர் சொன்னார் அவனுக்கு அது மாதிரி ஒரு கணத்துள் நின்றது அப்படி போன கணம் இருந்தா இந்த கணம் இந்த கணம்ங்கிறது தமிழ் அது சனம் போன சனம் இருந்தாங்க இந்த சணத்துல இல்லை அது கணம்ங்கிறது தான் இப்படி எல்லாம் ஆகவே அது பெருமை பொருந்திய அர்த்தம் மகாகணம் பொருந்திய அதெல்லாம் எல்லாம் வட முடியுது நல்ல வேலை அதெல்லாம் போட்டுது திருவாளர் அப்படிலாம் வந்துட்டு போய் போயிட்டு இதெல்லாம் அதெல்லாம் போய் மாண்டு மிகு வந்துட்டு பாருங்க அது பிறவி அதனால பான அந்த மாதிரி நேற்று இருந்தது அல்லது முன் போன கணம் இருந்தது இந்த கணத்தில் இல்லாத பிறவி இந்த பிறவியை உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி இந்த பிறவியை என்னிடத்துல என்னுடைய பொறுப்பு இல்லை அது உன்னுடைய பொறுப்பு இருக்குது எங்களுக்கு என்ன தெரியாது ஒண்ணுமே தெரியாது அதனால் ஆயக்கடவேன் நானோதான் என்ன ஆயினாரு ஐயா நம்ம இத்தனை அதனாலதான் ஏதேனும் நல்லதுன்னு செய்யணும்னு சொல்லும் போது அது இன்னைக்கே செய்யணும் இன்றே செய்யணும்னு சொல்றோம் தீமையை செய்யவே கூடாது நல்லதுன்னு நினைச்சிட்டோம்னா அது இன்றே செய்க இன்னே செய்க ஏன் நாளைக்கு இருப்போங்கிறது எப்படி தெரிய போகுது தெரியாது அதனால நல்ல காரியம்னா உடனே செஞ்சோம் அது இப்ப இப்ப இருக்கிற திருப்பனந்தாள்ல சாமி இருக்காங்களே இவங்களுக்கு முன்னைய சாமி பேர் சொல்லப்படாது சொல் தெரியணுங்கிறதா சொல்றேன் காசி வாசி அருணந்தி தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் அருணந்தி தம்பிரான் அப்படின்னு பேருங்க அவங்க எந்த ஒன்றும் நினைத்தா உடனே செஞ்சிருவாங்க நல்ல காரியம் அதுக்காக கெட்ட காரியம் தான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையே இல்லையா என்ன நல்ல காரியம் அப்படின்னா மதுரை ஞாபகம் வந்தது சரி மதுரையில் தான் திருக்குறள் அரங்கேற்றினாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மதுரை பொற்றாமர குளத்துல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதி வச்சா அப்படின்னு நினைச்சது அங்கதான் எழுதி வச்சிருக்காங்க அது யார் என்ன தெரியல அதெல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு கிடக்குது கீழே போட்டிருக்கோம் இந்த படம் சரிங்களா சிவ சிவ அப்படின்னு போட்டு ஏன்னா தம்பேர் இருக்காது சிவ சிவ தேதி போட்டு இதுல காசி மடம் திருப்பனந்தாள் அப்படி போட்டு தாம்பேர் பேர் போட மாட்டாங்க அதாவது நல்ல காரியம் நினைச்சிட்டாங்கன்னா உடனே அதே போலதான் எந்த அறக்கட்டளையும் எந்த இடத்துலையும் காஞ்சிபுரத்தில் மாசி மாதத்தில் திரு திருமுறை ஓதுவாரலை கொண்டு இரவெல்லாம் பாடச்சு அவங்க அந்த இரவெல்லாம் பாடச்சுன்னு அது போல ஆவணி மூலத்தை மதுரையில இரவெல்லாம் பாடுவாங்க ராத்திரி ஒன்பது மணிக்கு தொடங்குவாங்க காலையில பல பல பலன்னு விடிய முடிப்பாங்க மகாசிவராத்திரி எங்கே நான் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மகா சிவராத்திரிக்கு திருவண்ணாமலை ராத்திரி ஒன்பது மணிக்கு தொடங்கணும் பல பல பலன்னு விடியும் போது முடியும் ஆமாம் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் பூரா அவங்களுடைய அறக்கட்டளை போதாமூர்த்தியில் இவ்வளோ இவ்வளோ பணம் கொடுக்கணும் இன்னது இருக்கணும் இன்னும் போய் நடத்தி வச்சுட்டு வரணும் சொல்லுவாங்க இந்த நடத்தி வைக்கிறதுக்கு போகும்போது சமயத்தில் எங்களை எங்களை சொல்லுவாங்க நாங்கள் கல்லூரியில் பேரனால என்ன தம்பிரான் தோழர் அப்படி சொல்ல என்ன <laughs> சுந்தரமூர்த்தி <laughs> அதனால் என்ன தம்பிரான் தோடர் என்ன என்ன என்ன சாமின்னு இப்படிதான் கேட்போம் இந்த வாய் புதைக்கணும் பெரியவங்க கிட்ட காக்கா பிடிக்கணும்னு அதனால இப்ப காக்கான்னு சொல்லுவான் அதுக்கல்ல எதுக்கான்னு கேட்கறதா வாய் புதைத்தல்னா நீங்களா அருமையா எழுதினாருன்னு பேராசிரியர் எழுதினார் அடக்கம் அப்படின்னு என்ன பொருள்னா நாங்கள் என்ன அதான் அடக்கமா இருக்கிறது சொல்லுவோம் மக்கு பயல அதுக்காக ஒரு நீளம் எழுதினார் உயர்ந்தோர்கள் அடங்கி ஒழுகும் ஒழுக்கம் ஏன்னா நம்மோட ஒத்தவங்க கிட்டயோ அல்லது நம்மோட கீழே கிட்ட போய் அவனை போய் இப்படிமா அதனால அந்த அடக்கம்ங்கிறதே யார்கிட்ட கொள்ளணும் பெரியவங்க கிட்ட அதனால உயர்ந்தோர்கள் அடங்கி ஒழுகும் ஒழுக்கம் கொஞ்சம் நாம் என்னென்ன அடக்கம்னா அடக்கமா இருக்கணும்னு சொல்லுவேன் தவிர இடத்துல அடக்கமா இருக்கணும் நம்மின் உயர்ந்தார் இடத்துல நம்மின் ஒத்தார் இடத்துல என்ன தம்பி வாயா வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்றேன் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன்னா என்னப்பா உட்கார் அப்படின்னு சொல்றேன் அப்ப உயர்ந்தோர்கள் அடங்கி இருக்கும் அகுதாவது தொல்காப்பியம் பேராசிரியர் உரை பணிந்த மொழியும் அடக்கம் நம்ம விட பெரியவங்க எப்பப்பா வந்த அப்படின்னு இப்பதான் வந்தேன் கூடாது அவங்க சொல்ல விட கம்மியா இருக்கு இப்பதான் மடத்துல அதெல்லாம் அருமையா இருக்கும் மடத்துல நீ மடத்துல நீ தான் அதெல்லாம் இருக்குது இப்பதான் அப்புறம் எப்படி போனீர் எல்லாம் ஆசையினால எல்லாம் போயிட்டு வந்தோம் அது அவங்க பேச்சை விட ஒலி கம்மியா இருக்கணும் ஒத்து கூட இருக்கணும் அதான் பணிந்த மொழியும் தனிந்த நடையும் அவங்க இருந்தாங்கன்னா நடக்கிறது மெதுவாக நடக்கணும் மடக்கு மடக்குன்னு சத்தம் போட்டு நடக்கக்கூடாது வேஷ்டி எல்லாம் சத்தம் கூடாது தனிந்த நடையும் சரிங்களா பணிந்த மொழியும் தனிந்த நடையும் வாய் புதைத்தலும் அதான் சொன்னார் வாய் புதைத்தலும் எதுன்னு கேட்கும்போது எப்போ வந்தீர் அப்படின்னு கேட்டால் சரி இப்பொழுதுதான் வந்தேன் ஏன் தெரியுமா அது சில பேர் பேசும்போது இதுல இருந்து வரும் எது அது எது அது வரும் அது பெரியவங்க மேல படப்படாது பட்டு தொலைச்சா உங்க கையிலேயே பட்டு நிக்கிட்டு அதனால அதனால வாய் புதைத்தலும் பணிந்த முடியும் தனிந்த நடையும் வாய் புதைத்தலும் தானே மடக்கலும் அப்பெல்லாம் பேண்ட் கிடையாது இந்த பேசி இருக்கும்போது கொஞ்சம் காத்துல பறக்கப்படாது அவங்க முன்னால அப்படி பறக்கப்படாது அதுக்காகத்தான் இப்படி தானின ஆடை தானின ஆடை தானே மடக்கலும் முதலாயின யார் எழுதுனா பேராசிரியர் எழுதுன தொல்காப்பியத்து குறைவதத்தை அதான் சொல்றேன் அவங்களையும் பேராசிரியர்னு சொல்லி எங்களையும் சொன்னீங்கன்னா நரகம் தான் கிடைக்கும் ஆமாம் ஆமாம் உண்மையான பேராசிரியர் அவங்க எல்லாம் நாங்கள் பேருக்கு ஆசிரியம் அவங்க கால் தூசு போடுவோமா என்ன சொல்லியா <laughs> அதெல்லாம் இல்லை இல்லை அவங்கெல்லாம் அவ்வளோ பெரியவங்கள தான் பேராசிரியர் சொல்லுங்க சரிங்களா அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா அடக்கம்னா வேற யாரும் இல்லை தொல்லாப்பியத்துக்கு ஒரே எழுதிய பேராசிரியர் தான் இப்போ எழுதியிருக்கேன் அதெல்லாம் எங்களுக்கு ஜென்மத்தில் விட்டு போகாது ஏன்னா வேற ஒன்றும் இல்லைங்க நெட்டுனா நீங்கள் எல்லாம் நெட்டுன்னா சின்ன பிள்ளை மாதிரி சத்தம் போட்டு படித்து நெட்டு பண்ணோம்னா போச்சு செத்தே போடுவோம் எவ்வளோதான் நெட்டு பண்ணுறது கஜ கஜ கஜன்னு பற்றோட படிச்சிங்கன்னா நெட் நான் தான் கிட்ட சொன்னேன் ஐயோ என் தளபதி இவ்வளவு இவ்வளவு இருக்கேன்னு நினைக்காதீங்களா இதெல்லாம் அருமையா படிக்க முடியாத புண்ணியம் கிடைச்சது என்ன பண்ணீங்க தானா அப்படியே பிளாட்டிங் மாதிரி எங்கள் ஒரு பையன் இருந்தான் ஏஎஸ் கோவிந்தராஜன் அவன் இப்படிதான் சொல்லுவான் பொடி போடுவான் நீ வைத்திருக்கும் மதுவன்றி இந்த பிறவியெல்லாம் உன்வசத்துல தான் இருக்குது என்னவா அதனால நீ தான் வந்து இந்த பிறவியை நீட்டுவியோ அல்லது குறுக்குவியோ அல்லது எப்படி செய்வியோ எல்லாம் உங்க கையில இருக்கு அல்லவா வைத்திருக்கும் அதுவன்றி ஆயக்கடவேன் நானோதான் இதை போய் நான் ஆராய்ந்து இப்படித்தான் எப்படி எழுத முடியும் யாரோ கூட மனிதன் நூறாண்டு வாழ்வது எப்படி எழுதியிருக்காங்க மறுபடிகள் அது ஏன் எழுதினாரு கேட்டீங்கன்னா அதுக்காக வந்து நம்ம வசம் அல்லதான் ஆனாலும் சில பண்பாட்டோட வாழ்ந்தா நீடு வாழ் ஏன் மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் அப்ப அது ரொம்ப நாள் வாழ்வாங்க யாரு பெருமானுடைய இந்த சிந்தனையோடு இருந்தாலும் சொல்றாரு அதனால அதை வச்சு அவர் கடவுள் பட்டு உடையவர் மறுமொழியில் கடவுள் பட்டு உடையவர்களா அதனால கடவுள் பட்டு இல்லாம ஏய் நாம